بكت عيني بكت عيني بكت عيني على ذنبي وما لاقيت من كربي فيا ذلي ويا خجلي إذا ما قال لي ربي أما استحييته تعطيني ولا تخشى من العتب بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وأصلي وأسلم على أشرف الأنبياء والمرسلين نبينا وحبيبنا وقرة أعيننا محمد بن عبد الله عليه وآله وأصحابه أفضل الصلاة وأتم التسليم كما فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت إلى آخر الآية صدق الله له புகழுக்குரியவன் ஏகன் பரிபாலிப்பவன் போஷிப்பவன் அல்லாஹ் சுபஹ்னு தாலாவை போற்றி புகழ் மனிதர்களாகிய நாங்கள் நேர்வழி அடைந்து ஈருளையில் வெற்றி பெற்று அல்லாவுடைய பொருத்தம் தரிசனம் கிடைத்து உயர்தரமான சுவனத்திலே கூடியிருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் தனது காலங்கள் நேரங்கள் சந்தோஷங்கள் அனைத்தையும் எங்களுடைய வெற்றிக்காக தியாகம் செய்த எமது உரிமையாக ஹசரத் முஹம்மது சல்லா அலிஹி வசல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தினர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் ஹசரத் சசூருல்லாஹி சல்லா அலிஹி வசல்லம் அவர்களுடைய சங்கியான வாழ்க்கை நிலைகளை எதிர்த்து நடக்கக்கூடிய உண்மையான மூமினானவர்கள் முஸ்லிமானவர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ் சலாத்தும் சல்வானமும் சொல்வாராம் அல்லாவுடைய இல்லத்தில் இடத்திக்காப்புடைய நீயத்துடன் கடமையை நிறைவேற்றி பொருத்தம் பெறுவதற்காக அமர்ந்திருக்கும் அல்லாவின் நல்லடியார்களை நேசர்களை அல்லாவுடைய கட்டளைக்கு சம்பூர்ணமாக வழிபட்டு அவன் ஏவியவைகளை எடுத்து நடந்து இலக்கியவற்றை விட்டும் தவிர்த்து நடக்குமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் தப்புவாவை கொண்டு வசிய உபதேசம் செய்து கொள்கிறேன் மனிதனை அல்லாஹ் சிவகன் வசாலா கஷ்டப்படுத்துவதற்காக வேண்டி மார்க்கத்தை தரவில்லை ஹசரத் முஹம்மது சல்லாஹ் அலி யோசனம் அவர்கள் அல்லாவுடைய கட்டளைகளின் பொழுது தன்னை கஷ்டப்படுத்திக் கொண்டார்கள் அல்லாஹ் குரான் ஆயத்தை இறக்கி சொன்னான் தாஹா தஷ்கா தாகா என்பது அது பொறுப்புள் முகத்தகாத்துல சேர்ந்ததாக இருந்தாலும் கூட சில முக்கியமான முகசிரியர்கள் ஹசரத் ரசூலுல்லாவை அழைத்து அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் ரசூலுல்லாவுக்கு தாஹா என்று கூறப்படும் அந்த வகையில் நபியை உங்களுக்கு இந்த குரானை நீங்கள் கஷ்டப்படுத்துவதற்காக நீங்கள் கஷ்டத்தை மேற்கொள்வதற்காக இறக்கவில்லை இல்லா மை யக்ஷா இது அல்லாவை பயப்படக்கூடியவர்களுக்கு ஒரு உபதேசமாகத்தான் இறக்கப்பட்டிருக்கிறது கொரானுடைய அனைத்து கட்டளைகளும் மனிதனை கஷ்டப்படுத்துவதற்கல்ல அல்லாஹ் லாய்கல்லிபுல்லாஹு நப்சன் இல்லா உஸ்தாகா எந்த ஒரு ஆத்மாவும் அதற்கு சுமக்க முடியாததை அல்லாஹ் சுமத்தாட்டுவது கிடையாது லஹாமா கசபத் எந்த ஆத்மா எதனை சம்பாதிக்கிறதோ அது அதற்கு சாதகமாக இருக்கிறது நல்லதை சம்பாதித்தால் நல்ல கூலி கிடைக்கும் மேலும் அது கெட்ட விடயங்களை சம்பாதித்தால் அதற்கு எதிரான அதாவது கெட்ட கூலிகள் தான் கிடைக்கும் அல்லாஹ் பிறகும் ஆயுசுகளை குறிப்பிடுகின்றான் நீங்கள் அல்லாஹ் சுபானுடைய மார்க்கத்துல எக்ஸ்ட்ரீம்லி போய்விடாதீங்க யார் எல்லை மீறி போகின்றார்களோ சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் தவறு செய்து விடுவார்கள் பாவியும் ஆகிவிடுவார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு லேசைத்தான் நாடுகிறானே தவிர உங்களுக்கு கஷ்டத்தை நாடவில்லை மற்றும் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் அனைத்து விடயங்களையும் உங்களை தஹீஃபாக்குவதற்கு இலகுப்படுத்துவதற்கு நாடுகிறான் வலா எரிது உங்களை கஷ்டப்படுத்த அல்லா விரும்பல கஷ்டப்படுத்திக் கொள்ளக்கூடியவங்களை அல்லா நேசிக்கிறதும் இல்லை இதனால என்ன பிரிவிலேஜஸ் என்ன கன்சிஷன்ஸ் மார்க்கத்துல கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த சலுகைகளை பின்பற்றுங்கள் என்கிறதனை குரான் எங்களுக்கு ஆணித்தரமாக சொல்கிறது இதனால தான் அல்லாஹ் சுபகன் வத்தாலா என்னிடத்தில் வரக்கூடிய பாதை லேசாக்கப்பட்டு இருக்கிறது நீங்கள் முன்னோர்கள் சிலர் மார்க்கத்துக்கு புறம்பாக போயிட்டு சில விடயங்களை தனக்கு தானே சுமையாக ஆக்கி கொண்டார்கள் அவருடைய கூட்டத்தில் ஆகிவிடாதீர்கள் புகாரி கிரந்தத்திலே பதிவாக்கப்படுகிறது ஹசரத் அபு ஹுரேராம் அவர்கள் ரிவாயத்து செய்கின்றார்கள் ஹசரத் முஹம்மத் சல்லாஹ் அலிஹி வசல்லம் இன்ன தீன யுஸ் சொன்ன ஒரு விடயம்தான் நன்மாராயமாக முன்வைத்த ஒரு விடயம் தான் மார்க்கம் என்கிறது ரொம்ப லேசானது இலகுவானது யாரை எல்லை மீறி போகின்றார்களோ அவர்கள் தான் அதனை கடினமாக்கிக் கொள்கின்றார்கள் கஷ்டப்படுத்திக் கொள்கின்றார்கள் மார்க்கத்துல எல்லை மீறி போகிறாருங்க நடுத்தரமாக மொடரேட்டாக நடந்து கொள்ளுங்கள் மிகவும் லேசானதை எடுத்துக் கொள்ளுங்கள் நபிசல்லாஹ் அலஹி வசலம் அவர்களுடைய ஒரு தன்மை இருக்கிறது ஹசரத் ஆயிஷா அவர்கள் செய்கிறார்கள் மா ரசூலுல்லாஹி பைன அம்ரைனி இல்லா அஹதஹு பில் யுஸ் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு இரண்டு விடயங்கள் முன்வைக்கப்பட்டால் மாலம் யகூனு இஸ்மன் அது பாவமாக இருக்காத காலமெல்லாம் லேசானதைத்தான் தேர்ந்தெடுப்பார்கள் ரெண்டு விடங்கள் அவர்களுக்கு முன்வைக்கப்பட்டிருக்குது அவர்களுக்கு ஆப்ஷன் இருக்குது அதுல லேசானதைத்தான் நபிசல்லா அழகி வசல்லம் அதில் பாவம் ஏற்படாது என்று இருக்கும் காலமெல்லாம் தேர்ந்தெடுப்பார்கள் என்கிறதனை புகாரி முஸ்லிம் முத்தப அழகியான ஹதீஸ் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது மக்களுக்கும் நபி அவர்கள் லேசைத்தான் கூறுவார்கள் சொல்வார்கள் பஷிரு வலா சுனப்பிரு நீங்கள் மக்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள் அவர்களுக்கு கிளாட் டைட்டிங் பண்ணுங்கள் ரீஜாய்ஸ் பண்ணுங்கள் எதையும் அவர்களுக்கு கஷ்டப்படுத்தாதீர்கள் வலா சுவாசிரு மேலும் எஸ்ஸிரு இலகியாக்கி கொடுங்க மக்களை விரட்டி அடிக்காதீங்க என்றெல்லாம் ஹசரத் சசூல்லா சல்லாலேஸ்வரம் அவர்கள் மார்க்கக்கூடிய விடயங்களை நிர்வாகி தான் கொடுப்பார்கள் இதனால் தான் நபி சொல்லா வசூலம் அவர்களுக்கு பரந்தான எங்களுக்கு சுண்ணத்தாக இருந்து கொண்டிருக்கிறது என்றாலும் நல்லடியார்கள் அதனை பரவலாக எடுத்து நடப்பார்கள் ஏனெனில் அது ஒரு முக்கியமான இடம் என்றாலும் யாருக்கும் கஷ்டப்படுத்த முடியாது இதனை நீங்கள் கட்டாயம் தொழுதுத்தான் ஆக வேண்டும் என்று ஏன் ஹசரத் ரசூல்லாவுக்கு அது சிரமமாக இல்ல நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களை அல்லா சில இபாதத்துகள்ல ஏனையவர்களை விடவும் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கின்றார் அந்த இபாதத்துகளை எனக்கும் உங்களுக்கும் எடுத்து நடக்க முடியாது அது ரசூலுல்லாவுக்கு என்றே விசேடமானவைகள் என்றாலும் அல்லாஹ் சில சந்தர்ப்பங்கள்ல அவர்களுக்கு இலகுப்படுத்துகிறார் நபியே எங்களுக்கு தெரியும் நீங்க இரவுல நேரம் காலத்தோட எழுப்புறீங்க முழு இரவையும் ஹயாத்தாக்குறீங்க சூரா அல் முசம்மில் எங்களுக்கு அதனைத்தான் சொல்லி காட்டுகிறது நேரத்தின் உடைய விடயத்தை வைத்து நான் அந்த ஆயத்துக்களை ஓதவில்லை அல்லாஹ் மகன் உங்களை பார்க்கிறோம் நபியை நாங்கள் நீங்கள் இரவில் அறவாசி முழுவாசி இப்படியெல்லாம் அமல்கள் செய்யறீங்க நாங்களும் உங்களுக்கு அப்படித்தான் கட்டளையிட்டு இருந்தோம் என்றாலும் இப்பொழுது உங்களுக்கு இலகுபடுத்துகிறோம் நீங்கள் இரவில் மூன்றில் ஒரு பகுதியையும் ஹயாத்தாக்கலாம் என்று ஹசரத் சுல்லா சல்லாஸ்லாம் அவர்களுக்கு கூறுகிறான் மூமின்கள் ஒரு கூட்டமும் உங்களை பின்பற்றுவதனை நாங்கள் காண்கிறோம் அவர்களுக்கும் நாங்கள் இலகுபடுத்தத்தான் விரும்புகின்றோம் உங்களை போன்று அவர்கள் கஷ்டப்படக்கூடாது என்கிறதனையும் அல்லாஹ் நீளமாக சூரத்துள் முசம்மிலே பேசிக் கொண்டிருக்கின்றான் எப்பொழுதும் லேசானதை தேர்ந்தெடுப்பார்கள் எப்ப பாவம் என்று வருகின்றதோ அது ரொம்ப லேசாக இருந்தாலும் கூட அதற்கு இடம் கொடுக்க மாட்டார்கள் அதனை விட்டு விடுவார்கள் தான அபதன்னாசி மின்ஹு ஒமான் தத்தமணி நப்சிஹி பாவத்தை விட்டும் மிகவும் தூரத்தில் ஹசரத் ரசூலா இருப்பார்கள் மட்டுமல்லாமல் யாரிடத்திலையும் நபி சொல்லா அலஹி வசல்லம் அவங்க எந்த காரணத்துக்கும் பழி வாங்க மாட்டார்கள் ரிவெஞ்ச் எடுக்க மாட்டார்கள் இன்று சின்ன சின்ன விடயங்களுக்கெல்லாம் நாங்கள் பழி வாங்குற பழக்கம் நம்மிடத்திலே இருக்கிறது ஆனால் ஹசரத் ரசூல்லா சல்லாஹம் இல்லாம் தத்து தன் அல்லாஹ் மகன் தாலா எதனை ஹராமாக்கினாலோ அந்த விடயத்தில் யாரேனும் மிதமின்றி போவார்களே ஆனால் அந்த விடயத்தை மேற்கொள்வார்களே ஆனால் நபி சொல்லா அலி செல்லம் அவர்களிடத்துல பழி வாங்குவார்கள் அது பழி வாங்குவதும் அல்லாவுக்காக வேண்டி தான் இருக்கும் துனியாவுடைய நோக்கங்களுக்காக தன்னுடைய பதவிகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தலைமைத்துவத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிறதுக்காக நபி சொல்லா அழகி வசலம் அவர்கள் யாரிடத்திலையும் பழி வாங்க மாட்டார்கள் மாற்றமாக மார்க்கத்துடைய விடயத்துக்கு சரியத்துடைய விடயத்துக்கு மாறு நடக்கும் பொழுது அதனை மீறி செல்லும் பொழுது நபி சொல்லாஹ் அழகி வசல்லம் அதற்குரிய தண்டனைகளை வழங்குவார்கள் புகாரி முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் பதிவாக்கப்பட்டிருக்கிறது மேலும் என்னும் பொழுது அவைகளை நாம் எடுத்து நடக்க வேண்டும் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய சலுகைகள் லேசு கட்டளைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது அவர்களை பின்பற்றாதவர்கள் சில சந்தர்ப்பங்கள்ல பாவியாகிவார்கள் நீங்கள் அல்லாஹ் சுபானுவத்தால ஆகமாக்கிய பயணம் போகும் பொழுது அல்லாவுடைய பாதையில நீங்க செல்லும் பொழுது எண்பத்தி ஒன்பது கிலோமீட்டரை கடப்பதாக இருந்தால் அது போவதால் எண்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் ஏற்க வேண்டும் போவதாலும் வருவதாலும் அல்ல இப்படியான ஒரு தொலை தூரத்தை உங்களுக்கு சரியத் ஏற்படுத்தி தந்திருக்குது இந்த நேரம் தொழுகையை உங்களுக்கு சுருக்கிக் கொள்ள முடியும் அதையும் மிஞ்சி அல்லாஹ் சுபான் வந்தாலா குரானுடைய ஆயத்திலே குறிப்பிடுகின்றான் அப்துல்லா உனேஸ்வரியல்லாஹால அன்பு என்ற சஹாபியுடைய விடயத்தில தான் இப்பொழுது நான் ஓதிய ஆய இறங்கியது நபிசல்லா அலேஸ்வரம் அவர்கள் ஒரு மனிதனை கொண்டு விட்டு வருமாறு அனுப்பினார்கள் அது அல்லாவுடைய கட்டளையாக இருந்ததுனால தான் ஹசரத் ரசூல்லா சல்லா அலேஸ்வரம் அவர்கள் அதாவது அபு ராபே என்று சொல்லப்படக்கூடியவர் அவனை கொண்டு விட்டு வருமாறு அனுப்பினார்கள் போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் காப்பிர்களுடைய தொல்லைகள் அவர்களுக்கு ஏராளமாக இருந்தது இந்த சந்தர்ப்பத்துல ஏதேனும் எனக்கு தீங்கு ஏற்பட்டு விடுமோ என்னுடைய தொழுகை நேரமும் நிறங்கி திண்டி கொண்டு சென்று விடுகிறது அடுத்த தொழுகையுடைய நேரமும் வரப்போகின்றது என்ன செய்கிறது அல்ல அப்பரானுடைய ஆயத்தை இருக்கிறான் எண்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் இல்லாவிட்டாலும் கூட உங்களுக்கு தொழுகையை சுருக்கி தொழுது கொள்ளலாம் இந்த நேரம் சஹாபி அந்த தொழுகையை சுருக்கிறார்கள் அது அசல் தொழுகையாக இருந்தது என்று சில ரிவாயத்துகள்ல கூறப்படுகின்றது எப்போ காசினுடைய ஒரு பயம் வரும் நாங்கள் ஒரு இடத்துல தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றோம் சில சந்தர்ப்பங்கள் என்னுடைய உயிருக்கு கூட ஆபத்து வரலாம் என்று இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய தொழுகை நீங்கள் பாழாக்கி விடக்கூடாது உங்களுக்கு சலுகை தருவது இஸ்லாம் நீங்க இருக்கும் இடத்திலே நிற்கும் இடத்திலே உங்களுக்கு தொழுது கொள்ள முடியும் எனக்கு உழு செய்து கொள்வதற்கு தண்ணீருடைய ஏற்பாடு கிடையாது என்று சில அங்கலாய்ப்பார்கள் நீங்கள் இந்த நேரத்தில் தயமும் செய்து கொள்ளலாம் தயமுக்கு மண்ணை எடுப்பதற்கு கூட எனக்கு வாகனத்தை விற்றும் இறங்க முடியாது அல்லது இந்த இடத்தை விற்றும் நகர முடியாது அந்த மண்ணை தட்டுவதற்கு எனக்கு புனிய முடியாது என்றொரு கட்டான நிலைமை வந்தாலும் கூட உங்களுக்கு முழு இல்லாமலும் சொல்லலாம் என்ற இந்த இலகுகளை இஸ்லாம் தந்திருக்கிறது இவைகளை அவ்வப்பொழுது நாங்கள் மேற்கொள்வதன் மூலமாக மார்க்கத்தில் சரியாக சென்றவர்களாகவும் நடுத்தரமான மார்க்கத்தை பின்பற்றியவர்களாகவும் ஆகிவிடுவோம் எப்பொழுது நான் இதனை செய்ய முடியாது எனக்கு பத்தியம் இல்லை எனக்கு தயமும் செய்து தொழுவது பத்தியம் இல்லை நான் ஜனாபத்தோடு இருக்கிறேன் டாக்டர் எனக்கு தொட எனக்கு குளிக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார் இதனால நான் தொழிலை விட்டுட்டு குளிக்காம இருந்து எப்பொழுது சுகம் அடைந்து விடுகின்றேனோ அப்பொழுது குளித்து எல்லாம் தலா செய்வோம் என்று சொன்னா இவர் தான் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இவர் தான் எல்லை மீறி போகக்கூடியவர் இவர் மார்க்கத்துல பெரிய தவறு செய்கிறார் மட்டுமல்ல பாவியாகவும் ஆகிவிடுகிறார் இன்னும் சிலர் சொல்வார்கள் எவ்வளவு தூரம் பயணம் போனாலும் எனக்கு அவ்வப்பொழுது அந்தந்த நேரத்துல தான் பத்தியம் அப்படி இல்லாட்டி பத்தியம் கிடையாது என்று தொழுகை சுருக்க மறுக்கிறார்கள் இவர்களும் மார்க்கத்துல எல்லை மீறி போய் பாதியாகி ஆகிவிடக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது இப்பொழுது நான் வருகிறேன் கண்டியிலிருந்து எனக்கு சத்ரு ஜம்மு செய்வதற்குண்டான சந்தர்ப்பம் இருக்கிறது நான் அதனை செய்யாமல் அதனை பாவிக்காமல் விட்டு விடுகிறேன் ஏதோ ஒரு சங்கடம் வந்து நான் மரணித்து விட்டேன் அல்லது எனக்கு அந்த தொழிலை மேற்கொள்ள முடியாமல் போயிருந்தால் உனக்கு சலுகை கிடைத்திருந்தும் நீ செய்யாதது காரணமாக பாவியாகிடுவாய் என்ற கருத்தை தான் இஸ்லாம் குறிப்பிடுகிறது ஹசரத் சசூருபாய் சலல்லா அலைஹி சொல்லுவார்கள் அவர்கள் சொன்னார்கள் இன்னல்லாக ஐ அடியானுக்கு அல்லாஹ் சுபானும் தாலா கொடுத்த சலுகைகளை அவன் எடுத்து நடப்பதனை அல்லாஹ் விரும்புகின்றான் எப்படி அல்லாஹ் தடுத்த விடயங்கள் அல்லாஹ் மறுத்த விஷயங்கள் ஹராமாக்கிய விடயங்களை எடுத்து நடக்க வேண்டாம் என்கிறதனை அல்லாஹ் வெறுக்கிறானோ அதே போல உங்களுக்கு தந்த சலுகைகளை நீங்கள் எடுத்து நடக்கிறதை விரும்புகிறான் என்று கூறினார் ஆண்களுக்கு பட்டாடை அணிவது ஹராம் சொன்னார்கள் தியாமத்து நாளுடைய அடையாளங்கள்ல ஒன்றுதான் பட்டாடைகளை ஆண்கள் அணிவார்கள் அது பெண்களுக்கு தான் அணிய முடியும் என்றாலும் அவர்களுக்கு ஏற்பட்டிருந்த ஒரு ரேஷன் காரணமாக ஒரு சொறி பொத்தளங்களின் காரணமாக நபி சொல்லா அலி முஸ்லம் அவர்கள் அந்த ரெண்டு பேருக்கும் பட்டாடை அதாவது சில்க் துணியை அணிவதற்கு அனுமதி கொடுத்தார்கள் இன்று நம்முடைய அனைத்து ஆடைகளிலையும் சில்க் கலந்திருக்கிறது அது பிப்டி பர்சன்டேஜை விடவும் அதிகமளிக்கும் என்றால் அது ஹராம் மாற்றமாக பிப்டிக்கு பிப்டி அல்லது அதற்கு குறைந்த வீதம் இருக்கும் பொழுது அதனை அணியலாம் என்ற பட்சத்தை தந்திருக்கிறது முற்றிலும் நூற்றுக்கு நூறு பற்றி கலந்த துணிகளை அணியக்கூடாது இது மட்டுமல்ல இஸ்லாம் தந்த சலுகைகள் எண்ணுவதற்கு ஏராளமானதாக இருக்குது நோம்புடைய நாட்கள் அதுவும் பரலான கடமை நோம்பு நோட்ட வேண்டும் நீங்கள் பிரயாணியாக இருக்கிறீங்க நோயாளியாக இருக்கிறீங்க அல்லாஹ் சுபகன்வத்தாலா சொல்கிறான் ஒருத்தர் நோயாளியாக இருக்கிறார் அல்லது சஃபர்ல இருக்கிறார் இந்த நேரம் நோம்பு கஷ்டப்படுத்துகிறது நோம்பு விடுங்க என்கிறான் அல்லா அவங்களுக்கு தான் விரும்புகிறார் உங்களுக்கு கஷ்டத்தை விரும்பல இந்த நோம்பை விட்டு விட்டு நீங்க ஏழைய நாட்கள்ல அந்த நோம்பை நோட்டுக் கொள்ளுங்கள் இந்த சலுகைகளையும் நாம் அடைகிறதுல இந்த இதுவா பிரச்சனை கிடையாது என்றாலும் எங்களுடைய பயணம் ரொம்ப லேசா இருக்குது எண்பத்தி ஒன்பது கிலோமீட்டரை தாண்டக்கூடிய அளவுக்கு பசு ஜம்மு செய்யக்கூடிய தொலைவாகத்தான் இருந்தாலும் கூட நாங்க ஏசி வாகனத்தில் வரோம் இரு மருந்திலும் தடைகள் இருக்கிறது இரு மருங்கிலும் எல்லா விதமான சாப்பாடு கொண்டாட ஏற்பாடுகள் இருக்குது நோம்பு இடையில கஷ்டமானால் நோம்பை விட்டு விடலாம் என்ற சந்தர்ப்பத்தை மல்லா சுபானுவத்தாலா தந்திருக்கிறான் உயிர் போகக்கூடிய அளவுக்கு உங்களை நோம்பு கஷ்டப்படுத்தும் என்றால் அதனையும் உங்களுக்கு விடலாம் என்று இஸ்லாம் சொல்வது அதன் பின்னால் அவருடைய சங்கடம் நீங்கியதன் பிறகு வேறொரு நாட்களிலே கலா செய்து கொள்ளுங்கள் நான் சொல்ல வருவது இப்படி எல்லா விதத்திலையும் இலகுவாக்கப்பட்டிருக்கும் பொழுது நோம்பை விழுவது அறிவுடைமை அல்ல அல்ல அதனையும் சொல்கிறான் நீங்கள் அப்படியும் கஷ்டத்தோட நோற்று கொள்வீங்கள் என்றால் அது சிறந்தது என்கிறதனை குரானுடைய ஆயத்தின் ஊடாகவே எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார் மேலும் அதிகமானவர்கள் நோயாளிகளாக இருப்பார்கள் சிலருக்கு நோன்பு நோட்பதனால நோய் நீங்கிவிடும் இன்னும் சிலருக்கு நோன்பு விடுவதன் காரணமாக நோய் நீங்கிவிடும் சிலர் சொல்லுவார்கள் நான் நேரத்துக்கு சாப்பிடலண்டா நேரத்துக்கு அந்த மெடிசின் எடுக்கலண்டா எனக்கு கஷ்டமாகிவிடும் என்னை வைத்தியம் தடுத்திருக்கிறார் இஸ்லாம் சொல்வது அப்படியா தாராளமாக செஞ்சு கொள்ளுங்க ஏன் கஷ்டப்படுத்துறீங்க என்றாலும் நோய் நீங்கியதன் பின்னால அதற்குரிய கம்பன்சேஷனை செய்து விடுங்க ஒன்று கலா செய்யுங்க அப்படி இல்லை என்றால் அதற்கென்று விதியா இருக்குது அந்த கம்பன்சேஷன் கொடுத்து விடுங்க என்கிறதனையும் இஸ்லாம் எங்களுக்கு எல்லா விதத்திலையும் இலகுவை தான் ஏற்படுத்தியிருக்கின்றது ஒருத்தருக்கு சுஜூத் செய்ய இயலாது முழக்கால ரொம்ப வருத்தம் சுஜி செஞ்சா கீழே விழுந்துடுவாரு என்ற அளவுக்கு இருக்குது கதிரில் அமர்ந்து தொழுங்க என்றாலும் உங்களுக்கு கஷ்டப்பட்டு அங்கே சுஜூத் செய்ய இயலும் முழக்கால்களை வைக்க இயலும் என்றிருந்தா கதிரில தொழுகிறது அது அதுவும் ஒரு விதமான எக்ஸ்ட்ரீமிசம் என்கிறதன மிகைத்து போவது என்கிறதன நாங்க மறந்துவிடக் கூடாது எனவே சலுகைகள் என்பது இயலாதவர்களுக்கு காரணங்கள் ஏதும் வரும் பொழுதுதான் மேற்கொள்ள முடியும் அப்படியான காரணங்கள் இருக்கும் பொழுது யாரு சலுகைகளை பின்பற்ற மாட்டார்களோ அவர்கள் நிச்சயமாக பாவிகளாக ஆகிடுவார்கள் என்று அதிகமான பராநாயர்கள் ஹதீஸ்கள் எங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறது மற்றும் அல்லாமல் நாம் ஒரு இடத்தில் சிக்கிக் கொண்டுட்டோம் அனைவரும் குப்பார்கள் அவர்கள் எங்களை கொலை செய்வதற்கு முனைகிறார்கள் அவர்களுடைய மார்க்கத்தில் எழுதி கொள்ள சொல்கிறார்கள் குஃபருடைய தனிமாவை உச்சரிக்க சொல்கிறார்கள் அல்லாவை மறுக்குமாறும் ஹசரத் சசூலாவை வெறுக்குமாறும் எங்களை பலவந்தப்படுத்துகிறார்கள் இந்த நேரத்துல நாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் குஃபருடைய வார்த்தை உச்சரித்து இஸ்லாத்தை வெறுத்ததை போல நாங்க நடிக்கவில்லை என்றால் அந்த நேரத்தில் எங்களுடைய உயிரை கொடுக்க வேண்டிய நிலைமை உண்டாகிடும் இந்த விஷயத்தில் அல்லாஹ் ரெண்டு விடயங்களை முன்வைக்கிறார் அவர்களுக்கு இப்படியான நிலைமை ஏற்பட்டது காவிரிகள் பிடித்துக் கொண்டார்கள் கடுமையான வேதனைகளை கொடுத்தார்கள் அவர்களை புண்படுத்தினார்கள் கஷ்டப்படுத்தினார்கள் நெருப்பினால் சுற்றார்கள் குஃபருடைய வார்த்தை செவி என்றார்கள் முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்களை நிராகரித்து விட வேண்டும் என்றார்கள் அல்லாவை மறுக்க சொன்னார்கள் இவர்கள் குஃபருடைய வார்த்தையை உச்சரித்தார்கள் ரசூலுல்லாவை மறுத்துவிட்டேன் என்றார்கள் விடுவித்தார்கள் ஓடோடி வந்தார்கள் யார சூழல்லா அம்மார் நாசமாகிட்டேன் என்ன சொல்றீங்க நான் இப்படியா இந்த வார்த்தையை உச்சரித்துட்டேன் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறும் வார்த்தையை சொல்லிவிட்டேன் உடனே நம்சல்லாஸ்லாம் அவர்கள் கேட்கிறார்கள் அம்மா உங்களுடைய உள்ளம் எப்படி இருக்குது உங்களுடைய உள்ளம் எப்படி இருக்குது யாரசுல்லா அது ஈமான் அமைதியாக இருக்குது நபீடத்துல பொய் சொல்லி தப்பே இயலாது பொய் சொன்னால் அடலே அல்லா சுபானு தாலா குரானுடைய ஆயத்தை இறக்கி முனாஃபிக்குகளுடைய பட்டியல்ல சேர்த்து விடுவான் அல்லா ஆயத்தை இறக்கினான் யாரு ஈமான் கொண்டதன் பின்னால அல்லாவை நிராகரிக்கின்றார்களோ காபிராகிறாரோ நிச்சயமாக அவர் காப்பிர்தான் என்றாலும் இல்லாமல் புக்ரீக யாரு பலவந்தப்படுத்தப்படுகிறார்களோ போர்ஸ் பண்ணப்படுகிறார்களோ கம்பல் பண்ணப்படுகின்றார்களோ அவர்களை தவிர என்ற சூரத்தும் நயனுடைய ஆயத்தை அல்லா சுபானுவத்தலா இறக்கி அவருடைய உள்ளமோ அமைதியாக இருக்குது அதனால் எந்த விதமான சலனமும் அசைவும் ஏற்பட அவர் பலவந்தப்படுத்தப்பட்டு இருக்கின்றார் என்றாலும் ஈமான் அவருடைய உள்ளத்துல நிரம்ப இருக்குது வாயாளத்தான் உச்சரித்தார் அவர் காப்பீர் நபியே இந்த அம்மார் சொல்லும் விடயத்தில் உண்மையாளர் என்று அல்லாஹ் அம்மா தன்னுடைய ஈமான உண்மைப்படுத்தி உடைய ஆயத்தை இறக்கிறார் நமக்கும் இதை போன்ற சந்தர்ப்பங்கள் வந்தால் இஸ்லாம் சொல்கிறது செய்து விடலாம் இதே போல இன்னும் ரெண்டு சகாபாக்கள் சிக்கிக் கொண்டார்கள் முசைலமுத்துள் சத்தா பொய் நபி என்று வாதிட்ட அந்த முசைலமுத்துள் சத்தா அவன் நபி என்று வாதிட்டான் பொய் நபி அவனுடைய இடத்தில் ரெண்டு சகாபாக்கள் சிக்கிக் கொண்டார்கள் ஒருத்தர் அல்லாவை மறுக்கல ரசூலாவை மறுக்கல அந்த பொய் நபியை ஏற்றுக்கொள்ளல அதனால அவர் கொல்லப்பட்டார் மற்றவரை ஏற்றுக்கொண்டார் அவர் இந்த நேரத்தில் அந்த யுக்தியை கையாண்டு தன்னை பாதுகாத்துக் கொண்டார் இதுவும் ஒரு பிரிவிலேஜ் தான் ஒரு பிரிவிலேஜ் தான் என்கிறதனை ஒரு லேசான சலுகையாக கொடுக்கப்பட்டது என்கிறதை நாங்கள் மறந்து விடக்கூடாது இந்த முறையில உயிரை பாதுகாத்துக் கொள்ள முடியும் மேலும் அதே நிலைமையில் இவருடைய ஈமாண்ட உறுதிப்பாட்டின் காரணமாக கொல்லப்பட்டு விட்டார் என்றாலும் அவர் வெற்றியாளர் என்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்றாலும் இப்படி ஒரு சலுகை உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்கிறதை மறந்துவிடக் கூடாது மேலும் ஏலாளமான இப்படியான ரொசத்துகள் அந்த வரப்பிரசாதங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது சொன்னாங்க அவர்கள் இன்னும் ஒரு ரிவாயத்துல இன்னல்லாக தஜாவசான் உம்மதி அல்லாஹ் என்னுடைய உம்மத்தை மன்னித்து விட்டான் இன்னலா ரப்ப அன் உம்மத்தி அல் ஹதா வன் நிஸ்யான் ஒமஸ்துக்ரிஹு அலை மறதியாக ஒரு விஜயத்தை செய்து விடுகிறார் மறதி செஞ்சுட்டார் ஹசரத் ரசூலா சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு மறதி ஏற்பட்டதில்லை என்றாலும் சில இடங்கள்ல குரானுடைய ஆயத்து அல்லாத விடயங்களையும் உச்சரிக்கப்பட்டிருக்கிறது இதனை அல்லா சுபான் மன்னிப்பான் அப்படி என்று அல்லா சுபான் ஒத்தாலா உச்சரித்த தவறான வார்த்தைகளை குரான் இடம்பெற செய்யவில்லை ஒரு கட்டத்துல சுகத்தும் நஜும் ஓதும் பொழுது நபி அவர்களுக்கு அந்த நிலைமை ஏற்பட்டது நபி அவர்களுக்கும் இப்படி ஏற்படும் இதனால் தவறு என்கிறது அது சகஜம் மனிதன் தவறுக்கும் மறதிக்கும் மத்தியில படைக்கப்பட்டவன் என்கிறதின் காரணமாக அல்லாஹ் சுபான் அந்த இடத்தை திருத்தினான் அந்த இடத்துல அல்லாஹ் நபியோட இருந்தான் ஹசரத் சசூலுல்லாஹி சல்லாஹிசன் சொன்னாங்க இப்படியாக தவறாக உச்சரிக்கப்படக்கூடியது தவறாக நடக்கக்கூடியது இவைகளை அல்லாஹ் மன்னிக்கின்றான் தன்னுடைய மனைவி என்று தவறாக வேறொரு பெண்ணிடத்துல போய்த்தான் இருட்டுவர் பிறகுதான் தெளிவாகிறது நான் போனது ஒரு தவறான இடத்துக்கு இது உண்மையிலே நினைப்போட போனாங்க மாற்றமா தெரியாம போயிட்டு அது தவறா நடந்துச்சு அல்லா மன்னித்து விடுவான் அதற்கு வேற வேற சட்டங்களும் இணைந்து கொண்டே இருக்குது ஆனாலும் அல்லா இவரை மன்னித்து விடுவான் அடுத்தது நிசியான் மறதியில செய்கிறான் மறதியில ஒரு விடயத்தை செய்து விட்டார் மறதியில நோம்புடைய